நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தல் பூசனை செய்யலுற்றார் நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தல் பூத்தனை செய்யலுற்றார் கையில் ஒன்றும் காணமில்லை கையில் ஒன்றும் காணமில்லை கடலடி தொழுது உயின் அல்லால் ஐவர் கொண்டு இங்கு ஆட்டாடி ஆழ்குழிப்பட்டு அழுந்துவேற்கு உயுமாறு ஒன்று அருளிச் செய்யீர் ஓன காந்தன் தளியுடீரே ஓணகாந்தன் தளியுளீரே ஓணகாந்தன் தளியுளீரே ஓணகாந்தல் தளியுளீரே ஓணகாந்தன் தளியுளீரே நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தல் பூதனை செய்யலுற்றார் கையில் ஒன்றும் காணமில்லை கடலடி தொழுது உயின் அல்லால் ஐவர் கொண்டிங்கு ஆட்ட ஆடி குழிப்பட்டு அழுந்து மேற்கு உய்யுமாறு ஒன்று அருளிச் செய்யீர் ஓனகாந்தந்தளியுடீரே